திருநாவுக்கரசு பெருமான் திருவாஞ்சியம் பெருவேளூர் திரு விழமறி முதலான பதிகளை வணங்கி புற்றிடங்கொண்டாந்தன் தொண்டற்கு தொண்டராம் புண்ணியம் பெறலாவது என்றோ என்ற சிந்தையராய் திருவாரூர் அடைந்து அங்கு எதிர்கொள்ளும் திருத்தொண்டர் தம்முடன் திருவீதி வலம் வந்து தேவாசிரியன் முன் வந்து இறைஞ்சி கண்கள் துளிமாறி பொழிய திருமூலட்டானரை வணங்கி பாமாலை பாடி பணி செய்து விற்றிருந்து திருவாதிரை திருநாளில் வீதிவிடங்க பெருமான் பவனியைச் சேவித்து போற்றி திருவாரூரில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளி செய்த திருப்பதிகங்கள் பல திருவாரூரான்கான் என் சிந்தையானே தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள்தம் பெருமானே ஆரூராயே சோதியார் இருளாகி சுவைகளாகி சுவைகலந்த அப்பாலை வீடாய் வீட்டின் ஆதியாய் அந்தமாய் நின்றான் தன்னை ஆரூரில் கண்டு அடியேன் அயர்த்தவாறே ஆட்டகத்தில் ஆனைந்து உகந்தார் போலும் அணியாரூர் திருமூலட்டானனாரே அறநெறியை ஆரூரில் அம்மா அந்தன்னை அறியாது அடிநாயேன் அயர்த்தவாறே செய் மணிமாடத் திருவாரூரில் திருமூலட்டானத்தியம் செல்வன்தானே திருமூலட்டானனே போற்றி போற்றி உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி உன்னையல்லால் பிறதெய்வம் உள்கேன் என்பன போன்ற தாண்டகத் தனிப்பெரும் தொடர்கள் சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்திப்பொழிவனவாம் ஆலயங்களில் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி செய்ய போற்றி என்று உருகி நின்றால் அலமரல் ஒளிந்து நிலை பெறலாம் என்ற அருட்குறிப்பு தோன்ற அருளி செய்த திருப்பாடல் நிலை பெறுமாறு திருத்தாண்டகம் இராகம் அரிகாம்போதி நிலை பெறுமாறு எண்ணுதியே நிலை பெருமா எண்ணுதியேல் நெஞ்சே நெஞ்சே நித்தலும் நீவா நெஞ்சே நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு பிரானுடைய கோயில் நெஞ்சே நீவா நித்தலும் நெஞ்சே எம்பிரா கோயில் புலர்வதன் முன் அலகிட்டு மிழுக்கும் விட்டு புலர்வதன் முன் அலகிட்டு மிழுக்கும் விட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையாரக்கும் விட்டு கூத்தும் மாடி சங்கரா சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடை எம்மாதி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடை எம்மாதி என்றும் ஆரூர ஆரூர என்றென்றே அலரா அலரானில்லே ஏ